வாழ்க்கையில் எப்போவுமே வந்து பிடிவாதம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஒன்றத்தை போய் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் பிடிவாதம் பிடிக்கணும் இங்கே பிடிவாதம் தான் எல்லாத்தையுமே இங்கே மாற்றிருக்கு பிடிவாதம் அளவாக இருக்க வரையும் எல்லாமே நல்லதாக இருந்திருக்கு இந்த அளவை தாண்டினா தான் அது வந்து பிரச்சனையாக இருக்குது அது மாதிரி ஒரு கதை தான் ஒரு ஒரு பொண்ணோட கதை சுங்னாய் சாங் அப்படின்றது ஒரு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு ஸோ அந்த கிராஷ் ஆன அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு பாக்ஸிங் க்ளவ் வந்து ஒன்று கிடைக்கிது அந்த க்ளவ் எடுத்துகிட்டு போய் அது என்ன பண்ணுது ப்ராக்டிஸ் பண்ணுது ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுது கோச் யாருமே கிடையாது தனியாக சும்மா குத்திகிட்ருக்கு அம்மா பார்க்குறாங்க ஐயோ பொண்ணு நல்லா பண்ணுதே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அம்மா சிரிக்கிறாங்க அப்படியே ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபாதர் தான் அவங்க அப்பா பொண்ணு எப்படி போய் பாக்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறார் பயங்கரமாக பொண்ணு அப்பாவுக்கு தெரியாமல் தான் ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸிங் அகாடமிக்குள்ளே போகுது போய் கற்றுக்குது அங்கே போய் என்ன நடக்குதுன்னா போன உடனே வந்து அதுக்கு வந்து சொல்லித்தரல என்ன பண்ணுறாங்கன்னா மூணு நாள் வந்து அதை வந்து உட்கார வைக்கிறாங்க நீ வந்து பார்த்துக்கு மட்டுமே இரு அப்படின்னு சொல்லிட்டு கோச் சார்கிட்ட போகும் கோச் பேர் சிவத்தப்பா கோச் சார்கிட்ட போகும் போயிட்டு வந்து சார் எனக்கு நான் பாக்ஸ் பண்ணட்டுமா இல்லை போய் உக்காரு அப்படின்வாரு இது மூணு நாள் நாலு நாள் இப்படியே ஆகிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த பொண்ணு எப்போவுமே அதோட இன்ட்ரெஸ்ட் இழக்கலை அதை பார்த்தோன்னே அந்த கோச்சுக்கு பிடிச்சிருச்சு ஸோ ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் வந்து அவங்க கிளாஸ் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை வருது அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த பையனை போய் அடிச்சிடுது இது அவங்க அப்பா பார்க்குறாரு அப்புறம் வந்து பார்த்தா ப்ளவ் பாக்ஸிங் க்ளவ் வந்து இருக்குது வீட்டில் அப்பா வந்து அப்போ கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட ஜுங் நாய் சாங் பாப்பா ஆர் பாக்ஸிங் லவ்னு அப்படின்னு கேட்குறாரு மற்ற பொண்ணாக இருந்தால் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த பொண்ணு அது பண்ணலை my boxing is my like passion I want to pursue it அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுது பண்ணி முடிச்சுட்டு ஃபைவ் டைம்ஸ் வந்து வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன் வந்து வின் பண்ணுது like the girl name is none other than Mary Kom அவங்க அப்பா last Mary Kom alias Chungneijang வாழ்க்கை எப்போவுமே வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் நிறைய நல்லவங்க நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்துலலாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்சதை தேடி ஓடிக்கிட்டே இருந்தோன்னா கடைசியில் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அதுதான் வந்து இந்த கதை